السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم أما بعد கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே சகோதர சகோதரிகளே நாம் தொடர்ச்சியாக அர்பைன் நவவியா உடைய ஹதீஸுகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த அமர்வில் நாம் இரண்டாவது ஹதீஸுடைய இரண்டாம் பாகத்தை பற்றி ப- பார்க்கலாம் நாம் முதல் அமர்வில் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்துடைய தூண்களை பற்றியும் நாம் அறிந்தோம் அடுத்ததாக நபிசல்லாஹூ அலைவசல்லிடம் கேட்கப்பட்ட கேள்வி அஹ்பீர் ஞானில் ஈமான் ஈமானை பற்றி கூறுங்கள் என்று அந்த நபர் கேட்டவுடனே நபி சொல்லாஹ் அலையுஸ்லம் சொல்லக்கூடிய வார்த்தை அன் துமின பில்லாஹி வ மலாய்கதி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யோமில் ஆஹிரி ஒல் காதரி ஹைரிஹி வ ஷர்ரி அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதும் பிறகு வானவர்கள் மீது ஈமான் கொள்வதும் நபிமார்கள் மீது ஈமான் கொள்வதும் வேதங்கள் மீது ஈமான் கொள்வதும் மறுமை நாள் மீது ஈமான் கொள்வதும் மற்றும் விதி நல்லது கெட்டது அனைத்துமே அல்லாவின் தரப்பில் வருகின்றது என்று இதன் மீது ஈமான் கொள்ள வேண்டும் இப்போ இந்த விஷயத்தில் நாம் இந்த அமர்வில் இந்த ஆறு அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஆறும் நாம் பொதுவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கின்றது இதற்கு ஈமானுடைய தூண்கள் என்று சொல்லலாம் பில்லர்ஸ் ஆஃப் ஈமான் என்று சொல்லலாம் இப்போ முதல் விஷயம் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது அல்லாஹ் மீது ஈமான் கொள்ள வேண்டுமென்றால் எப்படி அல்லாஹ் மீ அல்லாஹை நாம் ஈமான் கொள்வது எப்படி அல்லாஹை நாம் நம்புவது என்றால் அது நான்கு விஷயங்கள் அமையும் இந்த நான்கு விஷயங்கள் அல்லாஹை பற்றி ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் முதல் விஷயம் அல்லாஹு தாலா இருக்கின்றான் படைத்த ரப்பு அவன் நித்திய ஜீவன் அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றான் என்று முதல் இறைவன் இருக்கின்றான் என்ற ஈமான் கொள்ள வேண்டும் இரண்டா இந்த பிரபஞ்சத்தை அனைத்துமே படைத்தவன் அவனே ஆக அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதை தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறைகள் எண்ணற்ற வார்த்தைகளின் ஆயத்தையில் கொண்டு தெரியப்படுத்தி இரண்டாவது அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்தை படைப்பதிலும் இதை பரிபக்குவப்படுத்துவதிலும் அவன் தனித்தவனாக இருக்கின்றான் அவனே இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமி அதற்கிடையே இருக்கக்கூடிய படைப்பினங்கள் அதற்கு வெளியே இருக்கக்கூடிய படைப்பினங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தையை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அப்போ இறைவன் என்றால் யார் ரப்பு என்றால் யார் மூன்று தன்மைகள் உடையவன் தான் ரப்பாக ஆக முடியும் அல் ஹாலிக் அல் மாலிக் அல் முதப்பிர் படைக்கக்கூடிய அந்த ஆற்றலுடையவன் பிறகு ஒட்டுமொட்ட இந்த பிரபஞ்சத்துடைய அதிபதியும் எஜமான் பிறகு இந்த அனைத்தையும் நடத்தக்கூடியவன் பரிபக்குவப்படுத்தக்கூடியவன் அப்போ அல்லாஹ் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது அல்லாஹுதான் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் பரிபாலிக்கின்றான் அவன்தான் இந்த பிரபஞ்சத்துடைய எஜமானாக இருக்கின்றான் சூரத்துல் ஃபாத்தியாவை பற்றி நாம் அறிந்திருப்போம் மாலிகி அந்த நாளுடைய எஜமானவும் அவன் அந்த நாளுடைய உரிமையாளன் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் மூன்றாவது அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தாலாவுக்கு அனைத்து வணக்க வழிபாடும் அனைத்து ஐபாதத்துகளும் அவனுக்கு மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய ஹயாத் என்னுடைய மவுத்து அனைத்துமே அல்லாஹுக்காக நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் குல் இன்ன சொலாத்தி ஒ நுசூக்கி ஒ மஹியாயா ஒ இல்லாஹி ரொப்பில் ஆலமீன் நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி அறுத்து பலியிடுவது என்னுடைய வாழ்வும் என்னுடைய சவா சாவும் அனைத்துமே அல்லாஹுக்காக தான் என்று ஆக நம்முடைய அனைத்து ஐபாதத்துகளும் அல்லாவுக்கு மட்டுமே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அல்லாவுக்கு நிகராக சமமாக யாரையும் எதையும் நாம் செய்துவிடக்கூடாது செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடு அல்லாவுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஈமான் நம்முடன் இருக்கணும் ஏன் அன்பு கிரைகளை அல்லாவுக்கு மட்டும் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவன்தான் எங்களை படைத்தான் அவன்தான் எங்களை பரிபாலிக்கின்றான் அவனுக்கு தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஐபாதத் என்பது என்ன அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம் அல்லாஹுக்கு கொடுத்த அனைத்து அருள்கொடையும் நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம் அதுதான் ஐபாதத் அப்போது இந்த ஐபாதத்தும் நன்றி செலுத்துவது என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் இதற்கு நிகராக அல்லாவுக்கு நிகராக அல்லாவுக்கு சமமாக யாரையும் எதையும் நாம் செய்துவிட கற்பித்து விடக்கூடாது சமமாக ஆக்கக்கூடாது ஏனென்றால் அல்லாஹு சாலாவுக்கு பிடிக்காத ஒன்று என்னவென்றால் இணை வைத்தல் அல்லாவுக்கு நிகராக வைப்பது ஷிர்க்கு செய்வது என்பது இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அல்லாஹு சாலா இதை எக்காரந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டான் படைத்தவன் அவனே பரிபாலிக்கக்கூடிய அவனே இந்த பிரபஞ்சத்துடைய அதிபதியும் எதுவரை என்றால் நம்முடைய ரோஹுடைய நம்முடைய உயிருடைய எஜமானும் அவன்தான் அப்படி இருக்கும் பொழுது அவனை விட்டுவிட்டு கல்லுகளையும் மரங்களையும் கொடிகளையும் செடிகளையும் மரங்களையும் மட்டைகளையும் இதையெல்லாம் நன்றி செலுத்துவதோ அல்லது வணங்குவது என்பது இது முழுக்க முழுக்க மார்க்கம் தடை செய்திருக்கின்றது அல்லாஹ் எக்கார்ந்து கொண்டும் இப்படி செய்யக்கூடியவர்களை மன்னிக்க மாட்டான் அவனுடைய அது சட்டம் ஆக மூன்று மூன்றாவது விஷயம் நாம் அறிந்தோம் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது அல்லாஹூ தாலாவுக்கு அனைத்து இபாத்தை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் நான்காவது அல்லாஹூ தாலாவுடைய அஸ்மா மற்றும் சிஃபத்துகள் இருக்கின்றன அழகிய பெயர்களும் முழுமையான தன்மைகள் உள்ளன அதை அல்லாஹுக்கு மட்டுமே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே அவனுடைய பெயர்களையும் அவனுடைய தன்மைகளும் நாம் சூட்ட வேண்டும் வேறு யாருக்கும் இந்த பெயர்களையும் இந்த தன்மைகளை நாம் அவர்களுக்கு இருக்கின்றது என்று நாம் சொல்லக்கூடாது அது எவ்வளவு சிறந்த நபியாக இருக்கட்டும் எவ்வளவு நெருங்கிய வானவர்களாக இருக்கட்டும் அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுடைய முழுமையான தன்மைகள் இது அனைத்துமே அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானது என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் எப்படி ஈமான் கொள்வது இதில் மாற்றுவதோ இதனுடைய அர்த்தத்தை மாற்றி சொல்வதோ அல்லது இதை நிராகரிப்பதோ நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை இதை நிராகரித்தலாம் எனக்கு புரியலை இந்த வந்து நம்ம நிராகரித்து கொள்ளலாம் என்ற விஷயம் கிடையாது அன்புக்குள் அல்லாஹூ தாலா நமக்கு எப்படி ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறி அப்படி ஈமான் கொள்ள வேண்டும் சுஹான் அல்லா குர்ஆனை நாம் திறந்து பார்த்தவுடனே முதல் தன்மை முக்மின்களுக்கு சொல்லப்பட்ட தன்மை என்ன வல்லதீன யுக்மினு நபில் கைப் அவர்கள் மறைவான விஷயத்தில் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக முதல் தன்மை முக்மினுடைய இஸ்ல ஒரு முஸ்லீமுடைய தன்மையை பற்றி நபி சொல் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றது மறைவான விஷயத்தை மீது முழுமையாக அப்படியே ஈமான் கொள்வார்கள் இப்போ அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுடைய தன்மைகளை நாம் எப்படி அவன் தன்னை பற்றி வர்ணித்தானோ அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதில் மாற்று க மா அதை அர்த்தத்தை மாற்றுவதோ அதுடைய பொருளை மாற்றுவதோ அல்லது நிராகரிப்பதோ என்பது அல்லது எடுத்துக்காட்டு கூறுவது என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றன ஆக இந்த நான்கு விஷயங்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றது இந்த நான்கு விஷயங்களை புரிந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் மீது நாம் ஈமான் கொண்டோம் முழுமையாக நம்முடைய ஈமான் இருக்கின்றது என்றும் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது விஷயம் வானவர்களை பற்றி ஈமான் கொள்வது வானவர்களை பற்றி ஈமான் கொள்வது என்றால் எப்படி அல்லாஹு தாலா வானவர்களை ஒளியால் படைத்தான் இவர்கள் அல்லாஹுடைய அடிமைகள் அல்லாஹு தாலா இவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் அந்த பொறுப்பை முழுமையாக செய்யக்கூடியவர்கள் சோர்வு கலைவு என்ப விஷயமே கிடையாது அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளிடுகின்றானோ அதை செய்வதற்காக அவர்கள் தயாராக இருப்பார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் அல்லாஹுடைய படைப்பினங்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்று சில தன்மைகளை கொடுத்திருக்கின்றான் அவர்கள் நாடிய உருவத்தில் வரக்கூடக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதுவும் அல்லாஹு தாலா எப்பொழுது நாடுகின்றானோ அதே போல இவர்களுக்கு சில பொறுப்புகள் சொல்லப்பட்டன கொடுக்கப்பட்டன அந்த பொறுப்பை அவர்கள் சரியாக செய்கின்றார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டும் சில பெயர்கள் குர்ஆனிலும் அஹதீஸிலும் இருக்கின்றன ஜிப்ராஹில் மீகாயில் இஸ்ராஃபீல் என்ற பல பெயர்கள் இருக்கின்றன இந்த பெயரின் மீது நாம் அவர்களுக்கு ஈமான் கொண்டு இவர்கள் இந்தந்த பொறுப்புகளை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இவர்கள் அல்லாஹுடைய படைப்பினங்களில் ஒன்று இவர்கள் எப்படி நாம் அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கின்றோமோ அப்படியே தான் அவர்களும் அல்லாஹுடைய ஒரு அடியார்கள் அடிமைகள் அவர்களுக்கு என்ன கட்டிடப்படுதோ அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூன்றாவது விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது குதுபிஹி வேதங்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் வேதங்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் நூ அலை சலாமிலிருந்து கடைசி நபியாக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் மீது நாம் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் அதனுடைய என்னென்ன பெயர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டதோ அதை நாம் அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இது அனைத்துமே அல்லாஹுடைய தரப்பில் அனு கொடுக்கப்பட்டது இறக்கப்பட்டது எதற்காக அன்புக்குறர்களே வேதங்கள் கொடுக்கப்படுகின்றன மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் என சிறப்பான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளட்டும் என்பதற்காக தான் அவர்களுக்கு ஒரு கைடன்ஸாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியதாக அல்லாஹு தாலா வேதங்களை இறக்குகின்றான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நிலைமைக்கும் அல்லாஹு தாலா வேதங்களை அல்லாஹால இறக்குகின்றான் கடைசியாக அனுப்பப்பட்ட கிறக்கப்பட்ட குர்ஆன் நபி சொல்லா அலையமுக்கு கொடுக்கப்பட்டது சுப்ஹான்லா இருபத்தி மூன்று வருடங்கள் இந்த குர்ஆன் இறங்கியது சந்தர்ப்பம் எப்பொழுதெல்லாம் ஏற்படுமோ இதை முழுமையாக அல்லாஹு தாலா இறக்கினான் இதில் சொல்லப்பட்ட விஷயத்தின் மீது முழுமையாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இதில் சொல்லப்பட்ட கடமைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் சொல்லப்பட்ட வரக்கூடிய காலத்தில் என்னென்ன விஷயங்கள் ஏற்படும் என்ற அனைத்தின் மீது நாம் ஈமான் கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லீம் இதுவும் இது கடமையாக இருக்கின்றது அதே போல ஒருசுலிஹி நபிமார்கள் நபிமார்களை அல்லாஹு சாலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு சாலா எதற்காக அனுப்புகின்றான் மக்களுக்கு நேர்வழி காட்டட்டும் பிராக்டிக்கலாக வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிராக்டிக்கலாக அவர்கள் செய்து காண்பி காண்பிக்கட்டும் என்பதற்காக தான் நபிமார்கள் அனுப்பப்படுகின்றார்கள் இல்லை என்றால் குர்ஆனை அல்லது வேதத்தை மட்டும் கொடுத்துவிட்டு இதன் பிரகாரம் நீங்கள் அமல்படுத்தி சென்று விடுங்கள் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனோயிச்சி பிரகாரம் அவன் பின்பற்ற ஆரம்பிப்பான் அவன் தன் சில சில சிலர் த மனிதர்களில் சிலர் அறிவை கொண்டு அவர்கள் சிந்திப்பார்கள் அதை பிரகாரம் அவர் செய்ய அமல்படுத்துவார்கள் சிலர் மனோ இச்சையை கொண்டு பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக அல்லாஹூ தாலா இந்த மார்க்கத்தை இறுதியாக இந்த இறுதி மார்க்கத்தை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த புனித மார்க்கத்தை மறுமை நாள் வரக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் அமைத்து வைத்திருக்கின்றான் என்றால் இதை அணுகக்கூடிய முறையையும் அல்லாஹூ தாலா காட்டியிருக்கின்றான் அதற்காக தான் நபிமார்களை அனுப்புகின்றான் அதில் கடைசியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபி முகமது சுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக எவ்வளவு கவலை கொண்டார் என்றால் சுபான் அல்லா இரவும் பகலும் அவர் இந்த சமுதாயத்தை பற்றியே கவலை கொள்வார் எவ்வளவு எவ்வளவு என்றால் அல்லாஹு தாலாவே நபியை பற்றி சொல்லும்போது ஃபல் அல்ல கபாஹி உன்னஃப்ச கல ஆசாரிஹிம் இல்லம் இல்லம் ஹதல் ஹதீத் அசஃபா நபியே நீங்கள் உங்களை மாய்த்து கொள்வீர்கள் போல இருக்கின்றதே உங்களை நீங்கள் அழித்துக் கொண்டீர்கள் போல இருக்கின்றதே நீங்கள் இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படுவது எவ்வளவு என்றால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கின்றதே என்று அல்லாஹு தாலாவே அவர்களை பற்றி கூறினார் அவ இந்த நபி சொல்லாஹு அலி வசல்லம் தன்னுடைய சமுதாயத்திற்காக இந்த மனித குலத்திற்காக நேர்வழியை காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார் அவருடைய பொறுப்பு முழுமையாக அவர் செய்தார் அவர்கள் மீது நாம் ஈமான் கொள்வது அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது ஒவ்வொரு மீன் மீது கடமையாக இருக்கின்றது அவர்கள் மட்டுமல்ல அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் எல்லா நபிமார்களையும் நாம் கண்ணியப்படுத்துவதும் அவர்கள் மீது ஈமான் கொள்வது என்பது இது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதியில் இருக்கின்றது ஒரு நபியை நாம் நிராகரித்தாலும் ஒட்டுமொத்த இந்த இஸ் ஈமானிலிருந்து வெளி வெளியேறக்கூடிய நிலைமை ஏற்படும் அது ஐந்தாவது ஒலியோமில் ஆஹிர் மறுமை நாள் மீது ஈமான் கொள்வது மறுமை நாள் மற்றும் மறுமை நாள் என்பது வரக்கூடியதாக இருக்கின்றது மறுமை நாள் சொல்லப்பட்ட விஷயங்களின் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலம் எப்படி ஏற்படும் என்ற அது அந்த நாளில் எப்படி எந்த நிலை ஏற்படும் என்ற விஷயங்கள் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஏன் அன்புக்குறைகளே அல்லாஹு தாலா ஏன் இந்த மறுமையை பற்றி ஏன் இங்கு வலியுறுத்தப்பட்டது அதே போல் ஹதீஸ்களில் நாம் பார்க்கும் பொழுது நபி சொல்லா அலிஸ்லமுடைய ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது அதிகப்படியான விஷயத்தை மன்கானி உமினு பில்லாய் வலியோமில் ஆஹிர் மறு அல்லாஹ் மீதும் மறுமையினால் மீதும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் சொன்னால் சொன் அவர் சிறந்த வார்த்தையை கூறட்டும் இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் அவர் அண்டை வீட்டினருடைய உடி உரிமைகளை கொடுக்கட்டும் என்ற நிறைய விஷயங்கள் ஏன் இந்த ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டது முதல் விஷயம் மனிதன் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு இருக்கின்றான் என்றான் அவன் அமல் சரியான முறையில் செய்வான் அதே போல அல்லாஹு தாலாவுடைய ஆசை கொண்டு விருப்பத்தை கொண்டு அவன் செய்வான் என்னடா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னுடைய ரச்சகன் படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று செய்வான் இல்லை என்றால் இரண்டாவது அச்சத்தோடு அவன் செய்வான் நாளை மறுமை நாள் என்று ஒரு இருக்கின்றது தீர்ப்பக அந்த இருக்கின்றது அந்த நாளில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நான் பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு அமலும் கணக்கிடப்படுகின்றது என்ற அச்சம் இருக்குமேயானால் ஆனால் கண்டிப்பாக மனிதன் நிறைய பாவங்களிலிருந்து தன்னை விலகி கொள்ளலாம் அதற்காக தான் மறுமை என்ற ஒரு நாள் வைத்திருக்கப்பட்டது இந்த உலகத்தில் எவ்வளவு அந்நியாயம் அட்டூழியங்கள் எவ்வளவு கொடூரங்கள் நடந்தாலும் மறுமை என்ற ஒரு நாள் இருக்கின்றது அநியாயம் செய்தவனுக்கு அங்கு தண்டனை கொடுக்கப்படும் அநியாயம் யார் மீது செய்யப்பட்டதோ அவனுக்கு நீதி அங்கு வழங்கப்படும் அதற்காக தான் மறுமை என்ற ஒரு நாள் இருக்கின்றது ஆக அந்த நாளை அந்த நாளுக்காக நாம் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் மறுமை நாளில் ஒவ்வொருவரும் நானும் நாமும் அனைவரும் தனியாக அல்லாவை சந்திக்கப் போகின்றோம் அந்த நாளில் ஒவ்வொருவருடைய அமல் அங்கு அவருடைய கண்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்ட அவருடைய புத்தகத்தை போல் திறக்கு வைக்கப்பட்டிருக்கும் அவன் செய்த அனைத்தையும் அவன் பார்ப்பான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சுபஹான் அல்லாஹ் ஆக இந்த ஐந்தாவது விஷயத்தின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் கடைசியாக அல்லாஹுடைய த அல்லாஹு தாலா நம் மீது வைத்திருக்கின்ற விதியின் மீது ஈமான் கொள்வது விதியின் மீது ஈமான் கொள்வது என்றால் என்ன அல்லாஹு தாலா நல்லது கெட்டது அனைத்துமே அல்லாஹுடைய தரப்பில்தான் இது ஏன் நமக்கு ஏற்படுகின்றது என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த விதியை பற்றி நாம் விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த அமர்வில் நாம் விள விதி விதியை பற்றியும் தக்தீரை பற்றியும் நாம் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் நாம் இந்த ஈமான் மீது இந்த ஆறு அண்ணன் அடிப்படையான ஈமான்கள் மீது நாம் இதை உறுதியாக நம்முடைய நம்பிக்கை கொண்டு இதில் இருக்கக்கூடிய கடமைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்கியருள்வானாக நம்முடைய பாடங்களுடைய தொடர்ச்சியை நாம் பெறுவதற்காக நீங்கள் இந்த ஸ்டூடியோ இஸ்லாமில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக பாடங்கள் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியான பாடங்கள் நமக்கு இன்ஷா அல்லா உங்கள் வரை சென்றடையும் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கு எல்லாம் கொடுத்துருவானாக